بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله مولانا العظيم மரியாதைக்குரிய பெரியார்களே நண்பர்களே சகோதரர்களே மனிதர்களை எடை போடுவதற்கு உலக உலகத்தில் பார்க்கப்படக்கூடிய பொருள்கள் ஏராளம் ஒரு நபர் எப்படி என்று சொன்னால் முதலிலே அவருடைய உடை அவருடைய ஆடை பிறகு அவருடைய தோற்றம் பிறகு அவருடைய நடை பிறகு அவருடைய பாணி இதெல்லாம் சம்பந்தப்படுது ஒரு ஒருத்தருக்கு ஒரு பாணி இருக்கு சாதாரண போன் பேசும்போது கூட போன் அங்கிருந்து வருதுன்னு சொன்னா அவர் ஹலோன்னு கேட்கும்போது அவர் என்ன பாணியில ஹலோன்னு கேட்கிறாருங்கிறத வச்சு அவர் சாதாரண ஒரு குமாஸ்தாவா அல்லது ஒரு எஸ்ஐயா அல்லது டிஎஸ்பியா அல்லது ஒரு பெரிய லட்சாதிபதியா அல்லது ஒரு பெரிய மந்திரியா அப்படிங்கிறத இந்த ஹலோலயே தெரிஞ்சுக்கிறோம் பாக்கி அவர் நீ யாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தான் பாணின்னு சொல்றோம் அவருடைய பாணி சில பேர் ஹலோ சில பேர் ஹலோ ஹலோ வித்தியாசம் இருந்துங்க அவரோட பாணி உலகத்தில் எடை போடுவதற்கு நடை உடை பாவனை பாடி எத்தனையோ வஸ்துக்களை வச்சு எடை போடுறான் ஆனால் அல்லாஹுல்லா மனிதனை எடை போடுவதற்கு இவைகளை எல்லாம் அசலாக வைக்கவில்லை இவர்களுக்கு இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது மனிதனுடைய இதயம் அதைத்தான் அசலாக வைத்திருக்கிறான் அவலாயாலமும் இதா போசிர மாஹில் குபூர் கயாமத்தின் ஒரு நாள் வரும் பிறகு அப்பொழுது பூமி பிளக்கும் அல்லாஹாலா இவைகளை எல்லாம் அப்படியே கண்கூடாக தத்ரூபமாக வர்ணிக்கிறான் இதா ஜுல்சிலத்தில் ஆர்து ஜில்சாலஹா வாஹ்ரஜத்தில் ஆர்து அஸ்காலஹா வகாலல் இன்சான் மாலஹா மனிதன் அப்பதான் கேட்பான் ஆஹா என்ன நடந்து போச்சு நான் என்னவோ நினைச்சிருந்தேனே மாலஹா மாலஹாக்கு என்ன அர்த்தம் நான் என்னவோ நினைச்சிருந்தேனே என்னவோ நடந்து போச்சு எப்படியெல்லாமோ நடக்கும் நினைச்சேனே இப்படி நடந்து போச்சு இன்னைக்கு இதுக்கு எந்த விதமான மாற்று மருந்து இல்லையே எந்த விதமான நிவர்த்தி இல்லையே எந்த விதமான நிவாரணம் இல்லையே மாலஹா என்ன நடந்து போச்சு மாலஹா மாலஹா என்னால ஒண்ணும் முடியாம போச்சு இப்பதான் எல்லாம் சொன்னா இதற்கு பிறகு மனிதனுடைய கல்விகளுக்குள்ளே என்ன இருக்கிறதோ அது எடுக்கப்படும் கல்வி என்று ஒன்று இருக்கு எல்லாருக்கும் இருக்கு உலகத்தில் தானியங்கி என்று ஒன்று சொன்னால் அது கல்புதான் தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்பொழுது இயங்க ஆரம்பிக்கிறது தாயினுடைய வயிற்றில் எப்பொழுது குழந்தைக்கு உயிர் வருதோ நாலு மாதம் பத்து நாளில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது நாலு மாதம் ஒன்பது நாள் ஒன்பது மணி நேரம் ஏதோ ஆக நாலு மாதத்துக்கு பிறகு ரூஹு வருது அந்த ரூஹு வந்த வந்ததுக்கு அடையாளம் அந்த ஹார்ட் இயங்க ஆரம்பிக்கிறது தான் இதயம் இயங்க ஆரம்பிக்கிறது உயிர் வந்ததுக்கு அடையாளம் உயிர் நின்று போனதுக்கு அடையாளமும் இதயம் நின்று போறது தான் உயிர் இல்லாமல் போறதுக்கு அடையாளமும் இதயம் நின்று போறது தான் அதனாலதான் ஹார்ட் நின்று போச்சுன்னா ஹார்ட் மசாஜ் பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க இந்த மாதிரி பண்ணி ஓட வைக்க பார்க்கலாம் அது ஓடாது இது என்ன வந்து கவர்மெண்ட் பஸ் தள்ளி விட்டா ஓடுறதுக்கு அது நின்றா நின்றோம் அது அதோடு உயிர் சம்பந்தப்படுது அல்லாஹால சொல்லிட்டு மினாமரி ரப்பி ரப்பனுடைய உத்தரவு நெல்லுன்னு அல்லா உத்தரவு போட்டான் இனி நீங்க பூரா சேர்ந்து ஆடனால அதை ஆட போறதில்லை நீங்க எல்லாம் சேர்ந்து நின்றாலும் அல்லா நெல்லுன்னு சொல்லாம அது நிக்க போறதில்லை அது அல்ல நில்லுன்னு சொன்னா நின்றோ ஓடுன்னு சொன்னா ஓடும் அதுதான் ஹார்ட் அதான் இதயம் தானாக இயங்கி கொண்டிருக்கு லெப்டப் லெப்டப் லெப்டப் டாக்டர் வச்சு பார்த்தா சதால சத்தம் கேட்கும் நம்மளும் ஸ்டெலாஸ்கோப் வாங்கி வச்சு பார்த்தா நமக்கு சத்தம் கேட்கும் சும்மாவே நெஞ்சில கால் வச்சு பார்த்தா சத்தம் கேட்கும் ஆரம்ப காலத்துல சும்மா அந்த நானூறு குச்சி தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அதுக்கு பின்னால்தான் ஸ்டெலாஸ்கோப் கண்டுபிடிச்சது சும்மா காதல வச்சு பார்த்தா கேட்கும் பிறந்ததுல இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு அது லெப்டப் லப்டப் ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பது தடவை துடிக்குது ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பது தடவை ஒரு நாளைக்கு பிறந்த எத்தனை நாள் ஆச்சு பிறகு அது முதல்ல தாய்மடை வகுத்துக்குள்ள இருந்தது இனி இருக்க போறது எவ்வளவு ஆச்சு நமக்கு ஒண்ணும் தெரியாது நம்மள மாதிரி பேவகூப் துணியால யாரும் பிறக்கல நமக்கு அதை பத்தி கவலையும் இல்லை நீண்டு போனா ஆக போயிருச்சு நீண்டு போய் நீண்டு போய் என்ன செய்வேன் இருக்கும்போது அதை இருக்க வைத்தும் யாரும் அதை புரிந்து கொண்டு நடக்க தெரியும் உனக்கு அது இருக்கும்போது இறந்த அல்ல அது இருக்கும்போது அது இயங்கும் போது அதை இயக்க வைத்த ஒருவன் இருக்கிறானே அது யாரை கொண்டு இயங்குகிறது எப்படி இயங்குகிறது ஏன் இயங்குகிறது அது இயங்குகிறதுனால எனக்கு என்னென்ன லாபம் ஏற்படுகிறது அதனால் தானே நான் மனிதன் என்று பெயர் கொள்கிறேன் அது இயங்குறதுனால தான் நமக்கு மனுஷன் பேர் அந்த இயக்கம் நின்று போயிட்டா நமக்கு என்ன பேரு மையத்தின் பேரு மையத்துங்கிற பேர் பொது பேரு எப்படி எல்லா ரோட்ல எறும்பு போய்கிட்டு இருக்குது இந்த எருமைக்கு என்ன பேருங்க சொல்லுங்களேங்க இந்த எருமைக்கு என்ன பேருங்க முதல் போற எருமைக்கு எருமை ரெண்டாவது போற எருமைக்கு பத்தாவது போற எருமைக்கு நூத்தி ஒன்னாவது போற எருமைக்கு எருமை அதே மாதிரி நமக்கு எல்லாரும் ரூ போயிட்டா நம்ம எல்லாரும் என்ன ஒரு மையத்து ரெண்டு மையத்து மையத்து மையத்து மையத்து மையத்து எருமை எருமை எருமை எருமை இந்த மனிதன் என்ற பெயரே ரூபிருக்கிற காரணத்தினால்தான் அது கல்வியை சம்பந்தப்படுகிற காரணத்தினால்தான் அது இல்லை என்று சொன்னா பிறகு மனிதன் என்ற பேரே இல்லை அதனால சோதரர்களே அல்லாஹுத்தாலும் அதை எடுத்து பார்ப்பான் அதில் என்ன இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அல்லாஹ் எடை போடுவான் அல்லாஹால மனிதனை எடை போடுவது அந்த கல்புக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை வைத்துத்தான் எடை போடப் போகிறான் இந்த மனிதனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் சொர்க்கமா நரகமா இந்த மனிதனுக்கு ஊரின்றி தர வேண்டுமா இல்லையா நரகத்துடைய அந்த மாபெரும் அதாப் நிரந்தரமான அதாப் அதில் இவனை கொண்டு போய் சேர்ப்பதா அல்லது நிரந்தரமான சொர்க்கத்திற்கு போவதா என்னுடைய விவா இவனுக்கு இருக்கிறதா இல்லையா இந்த தீர்ப்பெல்லாம் கூட மட்டுமல்ல இந்த உலகத்தே மனிதனுக்கு மரியாதை இருக்கிறதா இல்லையா என்பதை கூட அல்லாஹால நம்முடைய கல்வியில என்ன இருக்கிறதோ அதை வைத்துத்தான் தீர்மானிக்கிறான் எனவே சகோதரர்களை இந்த கல்வை சரியாக்குவது அல்லாஹாலா குரானவே சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லுகிறான் நீளமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லி இருப்பான் சில சமயத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் நீளமாகவே சொல்லியிருப்பான் அதற்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது அரபியில அதற்கு இத்தலாப் என்றும் ஈஜாஸ் என்றும் பேர் இருக்கிறது சில விஷயங்கள் அதை சுருக்கமாக கூட சொல்லி இருக்கலாம் ஆனால் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி லா என்கஹா இல்லா ஜானியத்துன உம்ஷேக்கன் ஆயத்து நீளமா இருக்கு ஏன் இதை சுருக்கமா சொல்லி இருக்க முடியாத சொல்லி இருக்க முடியும் ஆனால் அங்கே ஜினாவின் மீது மனிதனுக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும் ஜினான்னு சொன்னாலே எப்படி ஒரு கக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது தெரியாம ஒரு குழந்தை வெளிக்கிருந்து வச்சிருக்கு அதுல கால் வச்சுட்டோம் கால் வச்சு அது சொதக்குண்டு அது என்னண்டு சொதக்குண்டு இப்ப காலை இப்படி தூக்கிட்டு நடக்கும்போது நீங்க பாத்துருங்க மூஞ்சி பாத்துருங்களா மூஞ்சி அப்படி மாதிரி இருக்கும் கால் அப்புறம் மாதிரி தெரியுது இவனுக்கு மூஞ்சி அப்புறம் மாதிரி இருக்கு என்னங்க காலில் பீ விட்டுது காலில் பீ விட்டுது காலில் பீ விட்டுது அந்த முகத்துல படையில காலில் வேற அங்க போய் கழுவி தொடங்க தீந்து போச்சு வேணும் காலில் பட்டுச்சு இவன் எந்த பாடுபடுறான் சோதரில் எதுக்காக சொன்னா ஒரு நெருப்பு இருக்கா இல்லையா கர்ரஹ இலைக்க வல் குஃப்ர சில பேருக்கு குஃப்ரை பாவத்தை அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியங்களை அவர்களுக்கு இயற்கையாகவே அவருடைய கல்விகளே வெறுப்பை போட்டு விடுகிறான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதான் சொல்லி இருக்கிறான் حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان உலாய்க்ககுமர் ராஷிதூன் சஹாபாக்களுக்கு ஈமான் மீது விருப்பை விருப்பத்தை அல்லாஹுத்தாலா போட்டான் ஈமானுடைய காரியங்கள் மீது விருப்பத்தை அல்லாஹுத்தாலா போட்டான் அதன் மீது அன்பு அல்லாஹுத்தால போட்டான் ஈமானுக்கு மாறான காரியங்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பை போட்டான் என்று அல்லாஹ் குரானில் சாட்சி சொல்லியிருக்கிறான் யாரை பற்றி சஹாபாக்களை பற்றி ஆகையான சஹாபாக்களை மதிக்கணும் இதெல்லாம் சஹாபாக்கள் சொன்னதானே நாங்க ஏத்துக்க மாட்டோம் சில பேர் சகாபாக்கள் சொன்ன ஏத்துக்குமா அட கூறுகட்டவரே சகாபாக்களை பற்றி அல்ல குரான் சொல்லி இருக்கிறான் இறைக்கு முடியுமான வசிக்கிறோம் அவங்க சொல்லி ஏத்துக்காட்டா பிற என்ன இருக்கு வாழ்க்கையில் மனிதனே இல்லை சகாபாக்கள் என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஜினாவில் வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹத்தால் அந்த வீரமாக அதை பற்றி சொல்லி இருக்கிறார் சில இடங்களில் நல்லா சுருக்கமா சொல்லி இருக்கிறார் எனக்கு விளங்குறது பூரா குரான்ல ஆக பெரிய அர்த்தம் இல்ல மிக விசாலமான அர்த்தம் இல்ல மிக விரிவான அர்த்தம் இல்ல ஒன்று சுருக்கமாக ஆக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அலமது இல்லா ஹிரபில் ஆலமி குரான் இருக்கிற முதல் சூரத்திலேயே முதல் ஆயத்து அலமது இல்லா ஹிரபில் ஆலமி இது எல்லாத்தோட சுருக்கமான ஆயத்து இதுக்கு எல்லா ஆயத்தோட விளக்கம் கூட ஆனால் எல்லாத்தோட சுருக்கம் இந்த ஒரு ஆயத்தை பற்றி மட்டும் விளக்கமாக அல்லாஹ் சொன்னதா இருந்தால் அல்லாவுக்கு எப்படிப்பட்ட அந்தெல்லாம் இருக்கிறது அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அவனுடைய தன்மைகள் என்ன இருக்கிறது அவனுடைய நன்மைகள் என்ன இருக்கிறது அவனிடத்தில் இல்லாத இருக்க இல்லா இருக்கக்கூடாதவைகள் இல்லாமல் இருக்க இல்லாமல் இருக்கக்கூடாதவைகள் என்னென்ன அவைகள் எல்லாம் இல்லாமல் அவனுக்கு இருக்க வேண்டியவைகள் இருப்பவைகள் என்ன இதெல்லாம் அல்லாஹ் சொல்றதா இருந்தால் அல்லாஹ் தன்னை ரப் என்று சொல்லுகிறான் ரப்புன்னா என்ன அர்த்தம் என்றால் என்ன அர்த்தம் சூரியனுக்கும் அல்லாஹதான் ரப்பு சந்திரனுக்கும் அல்லாஹதான் ரப்பு இந்த பூமிக்கும் அல்லாஹதான் ரப்பு எனக்கும் அல்லாஹதான் ரப்பு உங்களுக்கும் அல்லாஹதான் ரப்பு படைத்து பராமரித்து பாதுகாக்கிறவன் எல்லாம் சேர்த்து சொல்றதா இருந்தா ரப்ப ஒரு வார்த்தை ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கு கூட தமிழ்ல ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது ஒரு வார்த்தையார் வளர்த்து சொன்னா பத்தாது படைத்து பராமரித்து பாதுகாக்கிறவன் ஆளுமின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொன்னால் முப்பது ஜூஸ் அல்ல முன்னூறு ஜூ விளக்கம் சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் தான் இவ்வளவு ரத்தன இதுதான் ரத்தன சுருக்கம் சொல்றது ஒன்றுக்கு சுருக்கம் இன்னொன்றுக்கு ரத்தன சுருக்கம் இதே போல அல்லாஹால சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லும் போது கல்வை யார் சுத்தமாக்கி விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் யார் கல்வை தூய்மைப்படுத்தி விட்டார்களோ கதாஃபுலாக அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் யார் அதை அசூசையாக்கி விட்டார்களோ அவர்கள் அசூசைப்பட்டு போனார்கள் அவர்கள் அசிங்கப்பட்டு போனார்கள் அவர்கள் நஷ்டப்பட்டு போனார்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு போனார்கள் அவர்கள் கேவலப்பட்டு போனார்கள் துனியாவிலே கேவலம் தான் ஆகரத்திலே கேவலம் தான் நல்ல வெள்ளையான துணி உடுத்துறதுக்கு பேர் இல்லை கௌரவம் ஐநூறு ரூபாய் ஷூ போட்டிருக்கிறதுக்கு பேர் இல்லை கௌரவம் இருக்கிறது பேர் அல்ல கௌரவம் கௌரவங்கிறது இருந்து கௌரவம் என்பது மனதிலிருந்து மனதுக்கு கிடைப்பதற்கு பெயர் கௌரவம் ஒரு மனிதன் மனதாலே மதிக்கப்படுவது இருக்கிறது அதற்கு பெயர் கௌரவம் ஒரு மனிதன் மனதாலே மதிக்கப்படுவதற்கு பெயர் கௌரவம் போலீஸ்கார் பாருங்க எவ்வளவு செயலா இருக்கிறார் அது அந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் வந்து எல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு அந்த காலத்தில் கஞ்சி ஏற போட்டிருக்கும் போட்டிருக்கிற அந்த டிராயருக்கு ஆஃப் டிராயர் போட்டிருப்பாரு ஷர்ட் போட்டிருப்பாரு ஒரு பெரிய சிவப்பு தொப்பி அவருடைய மண்ட கணத்தை காட்டுறதுக்கு பெரிய சிவப்பு தொப்பி ஏன்னா பார்த்தாலே அப்படி மத்தவனுக்கு ஒரு பயம் வரணுமா நம்மளும் போலீஸ்கார கண்ட உடனே ஓடி போயிருக்கோம் என்ன சார் அங்க போய் சரி சார் அதுல சொல்லுங்க சார் அதுல அந்த பக்கம் போய் திருட்டு பயம் திருட்டு பய இல்ல திருட்டு பய மவன் அவனை திட்டுறது இல்ல அவன் வம்சத்தையே திட்டுறது இருக்கிற கௌரவமா இது அதே மாதிரி மந்திரி வர்றாங்க ஒரே ஜோடனை எங்க பார்த்தாலும் என்னங்க வளைவுகள் தோரணங்கள் என்னென்னதோ எல்லாம் வந்துட்டு போனதுக்கு பிறகு வியாபாரி எல்லாம் திட்டுவாங்க எங்கள்கிட்ட வந்து காசு வாங்கினாங்க அந்த வியாபாரி திட்டுவாங்க எங்கள்கிட்ட வந்து காசு வாங்கினாங்க இந்த வியாபாரி திட்டுவாங்க வந்து காசு வாங்கினாங்க ஊருக்காரங்க எல்லாம் திட்டுவாங்க எல்லாம் திட்டுவாங்க ரோடு பிளாக் ஆகி போச்சு நாங்க போக முடியல நாங்க வர முடியல இளவு எடுத்த மந்திரி என்ன எடுத்த மந்திரி இளவு எடுத்த மந்திரின்னு செத்து போக வேண்டிய மந்திரின்னு இருக்கு இளவு சாவுட்டு இருக்கோம் இருக்கிற கௌரவம் சோழ இன்னைக்கு எங்கேயாவது அதே தபு குறையாவது எல்லாத்தால டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க வச்சுங்க அங்கே வரமாட்டாங்க வந்திருக்காங்க வச்சுக்குவோம் நம்மள போவோம் போக மாட்டோமா எப்படி போவோம் காசு இல்லைன்னாலும் போவோமா இருந்தா தான் போவோமா எப்படியாவது போயிடுவோம் அவங்க பேரை சொல்லும் போது ஒரு பிரியம் மரல அதே துமருக்கு சொல்லும் போது ஒரு பிரிய மரல அதே மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்லும் போது ஒரு பிரியம் வரல அதற்கு ஹாரி அஜ்மீரின்னு சொல்லும் போது ஒரு பிரியம் வரல மனசுக்குள்ள ஒரு பிரிய மரதா இல்லையா ஒரு மரியாதை வருது அதுக்கு பேரு மரியாதை அந்த மரியாதையோடு உலகத்தில் வாழணுமானா அண்ணா சொல்ற பேச்சு கேட்டு மரியாதையா வாழணும் அந்த மரியாதை விட்டு வாழ்ந்த எந்த மனிதனுக்கு உலகத்தில் கௌரவம் கிடைச்சது கிடையாது மௌத்தியும் கௌரவம் கிடைச்சது கிடையாது ஆகத்தில் கௌரவம் கிடைச்சது கிடையாது யார் கல்வியை அசூசைப்படுத்தினானோ கல்வியை அழுக்காக்கினானோ ஒகது ஹாப அவன் நஷ்டமடைந்தான் அடைந்தான் ஒன்னு இருக்கு ஜக்காஹா யார் அதை தூய்மைப்படுத்தினார்களோ அதுக்கெல்லாம் உபயோகிச்சிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும் குரான் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும் ஒரு ஒரு பெரிய பெரிய அர்த்தம் இருக்கு அது அஃப்லாக வெற்றி வெற்றினா என்ன ஐயா ஃபலாஹில் இருக்கு அதே அதே ஃபலாக தான் இருக்கு அது அஃப்லாஹல் மோனினோன் அல்லதீன ஹும் ஃபீ சலாத்தின் தாஷன் அங்கே அஃப்லாஹ இருக்கு குரான்ல நிறைய இடத்துல அஃப்லாஹ இருக்கு இதே மாதிரி அர்த்தத்துல வந்திருக்குது அது அஃப்லாஹ எல்லா வகையான வெற்றி எல்லா வகையான ஜெயம் எல்லா வகையான மகாத்மியம் எல்லா வகையான கௌரவம் எல்லா வகையான அந்தஸ்து எல்லா வகையான உயர்வு எல்லா வகையான மேன்மை யாருக்கு மண் ஜக்காகா யார் அந்த கல்வை தூய்மைப்படுத்தினார்கள் ஜக்காக என்ன அர்த்தம் தூய்மைப்படுத்தினது அர்த்தம் அந்த ஜக்கால இருந்தால் ஜக்காத்தும் வந்திருக்கு ஜக்காங்கிற வார்த்தை ஜக்காத்து பொருளை தூய்மைப்படுத்தணும்னா ஜக்காத்து கொடுக்கணும் இல்லாட்ட பொருள் நெஜிஸ் ஆயிருது வெளியிட்ட ஹதீஸ் நமக்கு நமக்கு தெரியும் அந்தரங்க ஹதீஸ் நமக்கு தெரியாது இல்லையா பொருள் அந்தரங்கத்துல நெஜிசாயிரு ஒருத்தன் பணக்காரன் பணம் வச்சிருக்கிறாரு ஜக்காத் கொடுக்கறதுன்னா அவர் பணம் வச்சில்ல பணம் இந்த நெஜிஸ் வச்சிருக்கிறார் ஜக்காத்தை கொடுத்தாதான் அந்த பணம் சுத்தமாக இல்லாத வரைக்கும் சுத்தமாக அது ஆத்மீகமான நெஜிசம் அதே போல கல்வினுடைய சுத்தம் கல்வினுடைய சுத்தம்ங்கிறது என்ன கல்வி தெளிவா இருக்கணும் கல்வி தெளிவா இருக்கிற கருத்து என்ன கல்வி இழகுதலாக இருக்கணும் அதனால என்னை இந்த இந்த பயானுக்கே நான் சொல்ல விரும்புறேன் இதய இதயங்கள் இலகட்டும் நம்முடைய இதயங்கள் இலகணும் இதயம் கெட்டியா இருக்கக்கூடாது என்ன சொன்னாலும் ஏறுறது இல்லை நம்ம இதயம் எப்படி இருங்க என்ன சொன்னாலும் ஏறது முன்னாலேயே உட்கார்ந்து பயான் கேட்டா கூட பின்னால போய் கேட்டா அதற்கு என்ன சொன்னாரு நல்லா சொன்னாரு என்ன சொன்னாரு அதை என்ன சொன்னார் என்றே தெரியல நீ எப்படி அமல் செய்ய போற ஒன்று கேளு அமல் செய்ய போதும் நூறு கேளு மறந்துரு எதுக்காச்சு நூறு ரூபா வாங்கினாருங்க காண போட்டாரு ஒரு ரூபா வாங்கினாருங்க பத்திரமா வச்சிருக்காரு யார் லாபம் அடைஞ்சவர் எப்படிங்க நூறு ரூபா வாங்கினவர் நஷ்டம் அடைஞ்சவர் இருக்கிறீங்க ஒரு ரூபா வாங்கினவர் நஷ்டம் லாபம் அடைஞ்சவர் இருக்கிறீங்க எப்படிங்க அது நூறாச்சு ஒன்னாச்சு நூறு ரூபா வாங்கினார் காணா போட்டார் ஒரு ரூபா வாங்கினார் வச்சிருக்கிறார் உன்னுக்கு அமல் செய்ய எனக்கு சேர்த்து சொல்றேன் நான் அமல் செஞ்சுட்டேன்னு சொல்லல நான் விரும்புறேன் இந்த ரமதானுடைய காலத்தில் அல்லாஹால எப்படியாவது நம்ம கல்வி சுத்தமாக்கிறோம் கல்வி சுத்தமாக்குறது அல்லாஹத்தோட யாராலும் முடியாது சோதரன் அல்லாட்ட தான் கேட்கணும் அழுது அழுது கேட்கணும் திரும்ப திரும்ப கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் மௌத்து வரைக்கும் கேட்கணும் சும்மா டாம்பிகம் அடிச்சு இருக்கப்படாத உலகத்தில் நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன் அட என்ன ஆயிட்ட கடைசியில மண்ணோட மண் ஆயிட்டேன் இல்லையா சகோதரர்களே உலகத்தில் கொடி கட்டி போனவன் எல்லாம் எங்க போனா சகோதரர்களே இஸ்கந்தர் நோக்கரனே ஒரு இடத்தை கடக்கும் போது சொன்னார் அங்க ஒரு பாலைவனத்தை உருவாக்க அங்க ஒரு பாலைவனம் இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய அதாவது நகரமாக அதை உருவாக்கினார் உருவாக்கி ஆரம்பிச்சு வச்சுட்டு இந்த நகரத்துக்கு என் பேர் வைங்கன்னு சொன்னார் இஸ்கந்தரியான் பேர் வைங்கன்னு சொன்னார் இன்னைக்கு இஸ்கந்தரியா இருக்கு அது சொல்லிட்டு இந்த உலகத்தை அதிகமாக கைப்பற்றியவர்களில் மிகப்பெரிய மன்னர் அவர் கொண்டு போனது எத்தனையோ லட்சம் பவுன் கொண்டு போனார் இந்தியாவில் இருந்து திரும்பி போகும்போது இந்தியாவுக்கு வந்திருந்தா அவர் திரும்பி போனார் ஆனால் திரும்பி போகும்போது எந்த தன்னுடைய பேரில் இஸ்கந்தரியா நகரத்தை உருவாக்க சொன்னார் இல்லையா உலகத்திலே ஒரு அழகிய நகரமாக உருவாக்க சொன்னார் ஆனால் அந்த ஊருக்கு அவர் பார்க்கவே இல்லை வழியில மூத்தா போயிட்டார் சாதாரண காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் கடைசியாக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய ஜனாசா கொண்டு இஸ்கந்தரியாவில் அடக்கப்பட்டிருக்கு இஸ்கந்தர் உருக்கரணையினுடைய ஜனாசா இஸ்கந்தரியாவில் அடங்கியிருக்கு ஆனால் அவர் இஸ்கந்தரியாவை பார்க்கல சோழர்களே அதே போல நாம வந்திருக்கிறோம் வீட்டில இருந்து வீட்டை பார்க்க முடியாம கூட போலாம் நம்ம வந்திருக்கிற ஊர்ல இருந்து ஊரை பார்க்க முடியாம கூட போலாம் ஒன்னும் அதிசயம் இல்லை இந்த உலகத்தை யாரும் கேட்க போறதில்லை அவன் செய்வான் என்ன நாடுகிறான் செய்வான் எனவே கல்வி சுத்தமாக்கணும் சகோதரர் அவன் தூய்மையாக்கிறவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் கல்வை தூய்மையாக்கணும் நம்ம எல்லாம் விரும்புவோம் தூய்மையாக்கணும் தூய்மையாக்கிறது என்ன கல்வி தெளிவா இருக்கணும் கல்வி பிரகாசமா இருக்கணும் அல்லாஹ் மஜாலிசிய கல்வி நூறா ரசூல்லாய் சொல்லுவாங்க கேட்பாங்க யா அல்லா என்னோட கல்வியில பிரகாசத்தை ஏற்படுத்து கல்வியில பிரகாசம் நம்ம லைஃப்ல பிரகாசம் இருக்கு நம்ம கல்வியில பிரகாசம் இல்லை வராக்கின் தாமல் அம்சார் உள்ளத்தி சுதூர் அவருடைய கல்விகளிலே இருக்கிற கண் குண்டாகிவிட்டது இந்த கண் தெரிகிறது வேற கல்வுக்கு ஒரு கண் இருக்கு கல்வுக்கு ஒரு காது இருக்கு கல்வுக்கு ஒரு இருக்கு கல்வுக்கு ஒரு நூறு இருக்கு அந்த கல்புண்டா அந்த அந்த அப்படிப்பட்ட கல்பாக நம்முடைய கல்பாக்கணும் சொல்லணும் சும்மா ஏதோ கேட்டோம் போயிட்டோம் இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் போயிட்டே இருக்கிறோம் கடைசியில ரம்ஜான் வந்துச்சு ரம்ஜான்ல அப்படியே இருக்கிறோம் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜான் முடிஞ்சு அப்படியே இருக்கிறோம் ஹஜ்ஜு செஞ்சு ஹஜ்ஜு செஞ்ச பிறகு அப்படியே இருக்கிறோம் என்ன செஞ்ச என்ன செஞ்ச பிறகு அப்படியே இருக்கிறோம் என்ன துனியாவிலே கல்புல என்னென்ன வரக்கூடாது அது எல்லாம் கல்புக்கு வந்துருச்சு அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது அது பாட்டுக்கு இருக்கு இது இது பாட்டுக்கு இருக்கும் என்ன பாட்டுக்கு இது பாட்டுக்கு அது பாட்டுக்கு துனியா துனியா பாட்டுக்கு இருக்குமா துனியாவில் ஆகரத்து வர்றதான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துனியாவும் ஆகரத்தும் இரண்டு சக்கலத்திகள் இது ரிவாயத்தில் இருக்கு ரிவாயத்தில் அது பெரியாருடைய வாக்கா இருக்கும் ரெண்டு தண்ணீரும் நெருப்பு மாதிரி கல்வில துனியா இருந்தால் ஆகரித்து இருக்காது தண்ணி இருந்தால் நெருப்பு இருக்காது நெருப்பு இருந்தால் தண்ணி இருக்காது ஃபயர் சர்வீஸ் வந்த பிறகு தண்ணி அங்க நெருப்பாக இருக்க முடியும் வரவே வராது இப்படி நம்ம துனியா துனியாங்கிற நெருப்பு இங்கு வந்ததுக்கு பிறகு ஆகரத்து அந்த தண்ணீர் அதுக்குள்ள இருக்க முடியாது சொல்ல ஆகினால் கல்வ தெளிவாக்கணும் கல்வை மிருதுவாக்கணும் கல்வை இலகுவாக்கணும் குரான் ஹத்தாலா முனாஃபிக்குங்களை பற்றி சொல்லும் போது ஆனா முனாஃபிக்குங்க சில பேர் நினைக்கலாம் முனாஃபிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் இருந்த முனாஃபிகள் அது ஒரு வகை இந்த காலத்தில் முனாஃபிகள் இருக்கிறாங்க முனாஃபிங்கிற பேர் இந்த காலத்தில் இருக்குது ஆயத்து நிஃபாக்கி சராசத்தும் அது ஆயத்து நிஃபாக்கி அர்பாத்துன் முனாசித்தனத்துடைய அடையாளம் மூணு அதிசயம் வந்திருக்கு இப்போ முனாசுக்கள் இருக்கிறாங்க உள்ளொன்று புறமொன்று வைக்கிறவர்கள் எல்லாம் முனாசுக்கள் தான் இரண்டு வாக்கை வாழ்கிற வாழ்கிறவர்கள் எல்லாம் முனாசுக்கள் தான் இரண்டு நடிப்பு நடிக்கிறவர்கள் எல்லாம் முனாசுக்கள் தான் இரண்டு முறையில் நடப்பவர்கள் எல்லாம் முனாஃபிக்கள் தான் இங்கொன்றும் வெளியொன்றுமாக இருப்பவர்கள் எல்லாம் முனாசுக்கள் தான் வெளியொன்றும் உள்ளொன்றுமாக இருப்பவர்கள் எல்லாம் முனாசுக்கள் தான் வெளியே பார்க்கும்போது நம்முடைய இந்த உருவம் தோற்றம் இதெல்லாம் அல்லாத நம்புற நம்புறவர்களுக்கு என்ன தோற்றமோ இதெல்லாம் வச்சிருக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள அல்லா விரும்பாத காரியங்களை எல்லாம் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் நாம ஒரு வேலை என்ன ஆயிட்டோம் முனாசிக் ஆயிட்டோம் குரான் அல்லாஹு தாலா சொல்ல தசத் குழுவும் பையக்கல் ஹையாரா அவருடைய கல்விகள் கெட்டியாகிவிட்டன அதுவும் கெட்டிக்கு அல்ல உதாரணம் சொல்றது நம்ம கெட்டின விளங்குது இல்லையா விளங்குறதுக்காக அல்ல சொன்னா அன்னைக்குள்ள உதாரணங்கள்ல சாதாரணமா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி உள்ள உதாரணம் சொன்னா பையக்கல் ஹைஜாரா அது கல் மாதிரி அவ அசத்து கஸ்வா அல்ல அதை விட கெட்டி அவனுடைய கல்வு கல்லை விட கெட்டி இன்னைக்கு உண்மையை சோதரர்கள் நம்ம நெஞ்ச கொஞ்சம் தொட்டு பார்க்கணும் நம்முடைய நெஞ்ச படுத்தா எல்லாம் கேட்போம் ஆனா அதை கல்வோரை கொண்டு போய் சேர்க்க மாட்டோம் கல்வாரோ கெட்டி அதுக்குள்ள இறங்கவே இறங்காது மூளை வேற கல்வி வேற சகோதரர்களை மூளை வேற கல்வி வேற நான் சொன்ன இதே பயான போய் எல்லாரும் சொல்லலாம் நானே சொல்றேன் நான் பார்த்தேன் படிச்சேன் யோசிச்சேன் சிந்திச்சேன் சொல்றேன் இல்லையே எந்த கல்வி நீங்க இறங்கி இருக்கா நான் நடக்கும்போது இப்படி நடக்கிறேன் இதுதான் அல்லாஹ் தால பார்ப்போம் கல்வி இறுதுவா இருக்கணும் இலகுவா இருக்கணும் உலகின் கசத் குல்லுகும் அவருடைய கல்விகள் கெட்டியாகி விட்டது பொய்ய கல் ஹையாரத்தி அல்ல சொன்னா அது கல் மாதிரி அவ அஷத்து கஸ்வா அல்ல அதை விட கெட்டி கல்லவிட கெட்டு இது சொல்லிட்டு அல்லாஹத்தால சொல்றான் உயிரில்லாத பொருள்களுக்கு உணர்வு இருக்கிறதா இங்க ஒரு கேள்வி இந்த கேள்வி பதில் தான் அடுத்தது வழங்கும் உயிரில்லாத பொருள்களுக்கு உணர்வு இருக்கிறதா என்றால் இருக்கிறது கல்லுமண்ணுக்கு கூட உணர்வு இருக்கிறது ஆனால் அதை உணர்கிற உணர்வு நமக்கு இல்லை என்று வேணா சொல்லலாம் அது என்ன உணர்வு என்ன உணர்வு நம்ம சொல்ல முடியும் சொல்ல நமக்கு ஒரு அளவு வழங்க தெரியும் மீதம் உள்ளது வழங்க தெரியாது கல்லுக்கு ஒரு உணர்வு இருக்கு மண்ணுக்கும் ஒரு உணர்வு இருக்கு செடி குடிகளுக்கும் ஒரு உணர்வு இருக்கு சாதாரண பாருங்க தொட்டா சுருங்கிற ஒரு இலை இருக்கு தொட்டா சுருங்கி அது எது தொட்டாலும் சுருங்கும் ஆனால் தொட்டால் அவருக்கு ஒரு உணவு ஏற்படுது என்ன தெரியா இல்லையா தொட்டா சுருங்கிறது இதே போல தொட்டா சுருங்காத மரத்துக்கும் அது சுருங்காதனால அவனுக்கு அதுக்கு உணர்வு இருக்குதுங்கிறது தெரியல இல்லையானால் அதற்கும் ஏதோ ஒரு வகையான உணர்வு இருக்கிறது ஒரு இலை இருக்கட்டும் இந்த பக்கத்துல ஒரு இலை இருக்கட்டும் அந்த பக்கத்துல ஒரு இலை இருக்கட்டும் இந்த இலைய ஒரு நாளைக்கு பத்து தடவை தொட்டுக்கிட்டே இருங்க அந்த இலையை தொடாம இருங்க ரெண்டு இலையுடைய வளர்ச்சி வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு பாருங்க நிச்சயமா வித்தியாசம் இருக்கும் அதனுடைய உணவுல வித்தியாசம் இருக்கும் இதே போல எல்லா வஸ்துக்களுடைய உணவுலையும் வித்தியாசம் இருக்கும் ஆனா உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கு கல்லுக்கும் உணவு இருக்கு இந்த இடத்துல எல்லாம் சொன்னா கல் கூட அல்லா பயப்படுது ஆனா நீ உன்னுடைய கல்வி கல்லை விட கட்டியா போச்சா ஏன் பயப்படுறது இல்லை அதனால சொல்றான் வைந்த மினல் ஹைஜா வைந்த மினல் ஹைஜார திறமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார் வைந்த மின்ஹாலமா யஹ்ருஜு மின்ஹுல் மா வைந்த மின்ஹாலமா யஹ்ருஜு மின் ஹஷியத்தில்லா கல்ல பத்தி அல்லாஹ் சொல்ல உண்மையிலே நம்ம மனசு ஊறுகணும் நம்ம மனசு இலக்கணும் வைந்த மினல் ஹைஜார திறமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார் சில சமயங்களிலே கல் வெடித்து அதிலிருந்து ஆறு ஊறி இருக்கிறது எத்தனை இடங்கள்ல பார்க்கலாம் கல்லிருந்து ஆறு வரும் அந்த கல் வெடிச்சது எந்த காரணத்தினாலயா அல்லாவுடைய பயத்தினால் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒயில் நிழல் ஹையாரத்திலமாய தவஜரு உள்ள அன்பார் மிகப்பெரிய பயமாக பயக்கிற காரணத்தினாலே அதில் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு ஒரு ஆறே உருவாக்குகிறது அப்படியும் சில கற்கள் பயப்படுகின்றன وإن من الحجارة لما يخرج منه சில கற்கள் அதை விட கொஞ்சம் கம்மியாக பயப்பட்ட காரணத்தினால அதுல இருந்து ஆறு வர்றதில்லை சும்மா கொஞ்சம் தள்ளி வரும் சிலது ரொம்ப பெருசா வெடிச்சாலே அதுலேருந்து ஆறு வருது சிலது கொஞ்சமா வெடிச்சா தண்ணி வருது சிலது வெடிக்கிறது இல்லை உருட்டு விழுந்துருது வயில்ல மின்ஹாலமாய ஹிபித்து மின் அந்த கற்களில் சிலது அல்லாஹுடைய பயத்தாலே உருட்டு விழுந்து விடுகிறது சில சும்மா இருக்கிற கல் எந்த காரணம் இல்லாம கீழே விழுகலாம் நீங்க பார்த்திருக்கலாம் பல இடங்கள்ல அல்ல பார்க்காம இருக்கலாம் யாராவது தட்டி விட்டாங்க இது மாதிரியா மோதிச்சு கீழே விழுந்துச்சுன்னா அர்த்தம் இருக்கு ஒன்றுமே இல்லை சும்மா இருக்கும்போது ஒரு கல் கீழே விழுந்துச்சு அல்லா சொன்னா இது அல்லாவை பயந்து கீழே வருகிறது ஆனால் உனக்கு அந்த பயம் கூட இல்லை அல்லாவை பயக்கிறதுங்கிற பேச்சே நமக்கு இல்லையே எப்பாவது பொய் சொல்லும்போது அல்லா பயந்திருக்கிறோமா அடுத்தவங்க பத்தி ஈபத்து பேசும்போது அல்லா பயந்திருக்கிறோமா அடுத்தவங்க புறாணம் உள்ளும்போது அல்லா பயந்திருக்கிறோமா அந்த பார்க்கக்கூடாத பார்க்கும் போது அல்லா பயந்திருக்கிறோமா நான் அல்லாவை பயந்து விட்டுட்டு நான் போது சொல்லவா சகோதரர்களை இந்த காரியத்தை செய்ய நினைச்சேன் ஆனா அல்லாவுடைய பயத்தால நான் விட்டுட்டேன் ஒரு தீர போறான் யாரா பாக்குற மாதிரி தெரியுதுன்னு விட்டுவான் ஆனா ஒரு திருட போவாரு நான் தீர போறேன் எனக்கு அல்ல ஒரு பயம் வந்துச்சாக நான் திருவது விட்டுன்னு சொன்னானா ஜினா செய்ய போனா எனக்கு அல்ல ஒரு பயம் வந்துச்சா நான் ஜினா செய்ய விட்டுட்டேன்னு சொன்னானா பாது அடுத்த பண்ண பார்த்தா பார்க்கும் போதே அடே அல்ல என்ன பார்க்கிறானே பாருங்க மாத்திக்கிட்டான் அப்படி எப்போது சொன்னமா நம்ம யாராவது இல்லையே நண்பர்களே எல்லாம் பயந்துங்கிற ஒரு அந்த அப்படி ஒரு அனாவியும் நம்மகிட்ட இல்லையே என்ன வாழ்க்கையிலும் நடக்கிறது நடக்குது இந்த மின்ஹா நம்ம மற்றொரு அன்ஹால் கொஞ்சம் காதுகளோடு கேளுங்களேன் அவைகளில் அந்த கற்களில் அல்லாஹுடைய பயத்தாலே அதில் அது அது வெடித்து அதில் ஆறு பொறுக்கெடுத்து ஓடுகிறது வைந்த மின்ஹாலமாய சொல்கி மின்ஹுமா அதே தண்ணீர் ஓடுகிறது வருகிறது வைந்த மின்ஹாலமாய எபித்து அதிலிருந்து சில உருந்து விடுகிறது மின் ஹஷியத்தில்லா அல்லாஹுடைய பயத்தினாலே அதைவிட உங்களுடைய கல்வ கெட்டு போய்விட்டது அதனுடைய கல்வ கஸ்வத் கல்வி நாய்விட்டது கசாவத்தில் சொல்றது கஸ்வத்தில் சொல்றோம் கல்வி கெட்டியாயது இந்த கல்வி இருக்கிற இடத்துல தான் அந்த கல்வி இருக்கு ஆனா இந்த இந்த சதத்துண்டுக்கு பேர் இல்லை இந்த சதத்துண்டு எந்த நாட்டு வேண்டாலும் ஆபரேஷன் பண்ணலாம் இந்த சதத்துண்டு இருக்கிற இடத்துல மனம் எங்க ஒன்று இருக்கிறது அதுக்கு பேர் தான் கல்பு இந்த சதத்துண்டுக்கு பேர் கல்வி இல்லை அந்த மனதில் ஒரு நினைவுகள் வருகிறது மனதில் ஒரு எண்ணங்கள் வருகிறது மனதிலே நம்பிக்கை வருகிறது இதை நம்புறோம் அதை நம்பல உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்குமிடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இது என்ன வந்துருச்சு பல விதமான தொந்தரவு வந்துருச்சு புது வீடுகள் தான் அதுல பல தொந்தரவுகள் வருது புது வீடு கட்டினா அது பல தொந்தரவு வியாதியில் வரலாம் அது வரலாம் வீடு ராசி இல்லை அல்லா ராசி இல்லை அல்லா நம்ம மேல பொருத்தமா இல்ல ராசினா பொருத்தம் தான் அல்லா ராசி இல்ல ஏன்னா வீடு ராசி இல்லை வீடு என்ன செய்ய அது ஒரு கல்லு அது ஒரு மண்ணு அது ஒரு செங்கல் அது என்ன செய்ய வீடு ராசி இல்லையா இது முடியுமா வீடு ராசி இல்லை அல்லா ராசி இல்லை அதுல போட்டிருக்கிற காசெல்லாம் முதல்ல வந்து இருக்கிறது எந்த காசின் மீது அல்லாவுக்கு கோபமோ அந்த காசை அல்லாஹத்தால கல்மண்ணின் மீது செலவு செய்ய வைக்கிறான் கட்டணமாக்குகிறான் எந்த காசு நம்ம இருக்கிற காசு மேல அல்லாவுக்கு பிரியும் இல்லையோ அந்த காசை அல்லாஹ் கல்லின் மீதும் மண்ணின் மீதும் செலவு செய்ய வைக்கிறான் தேவைக்கு மேல தேவையான அளவு கட்டிக்கிறதுல ஒண்ணு தப்பில்லை வசதியா கட்டிக்கிறது தப்பில்லை கொஞ்சம் விசாலமான ரூம் கட்டிக்கிறதுல தப்பில்லை வாழ்க்கையில கொஞ்சம் சௌரியமா இருக்கு அதெல்லாம் யார் வேண்டாம்னு சொன்னது சாபாக்கள் கஷ்டமா இருந்தாங்கன்னு சொன்னா காலம் இருந்துச்சு அது கஷ்டமா இருந்தாங்க அவங்க அதை விருப்பம் விருப்பம் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் அந்த கஷ்டத்தை இல்ல எல்லாம் சௌரியம் கொடுத்திருக்க கொஞ்சம் விசாலமான வீடு தப்பு இல்லை ஆனா நாலு பேர் இருக்கிற இடத்துக்கு எட்டுவும் கட்டிங்க தப்பில்லை சில சமயத்தில் அங்க போடுங்க சில சமயத்தில் இங்க போடுங்க நாலு பேர் இருக்கிறதுக்கு எண்பதுவும் கட்டினா இது என்ன சொல்றது தப்புன்னு சொல்லக்கூடாது இது அதெல்லாம் கட்டிதான் அதனால கொழுப்புன்னு சொல்லும் தப்புன்னு சொன்னா தப்பு கொழுப்பு இப்ப இதுல அடுத்தது என்ன தெரியுங்களா இந்த வீடு இந்த இடத்துல ஏற்கனவே எவனோ ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டாராம் தெரியுமா உங்களுக்கு நாங்க இருக்கிற வீட்டு கூட அப்படி சொல்றாங்க நான் இங்க பேம்பூர்ல ரோட்ல மாதிரி கட்டிருக்கேன் அந்த வீட்டுல கூட அப்படி சொல்றாங்க முன்னால ஒரு வீடு வீடு இருந்துச்சு எனக்கு தெரியும் எவன் தூக்கு பிடிச்ச செத்தானோ சும்மா செத்தானோ தற்கொலை பண்ணானோ எனக்கு தெரியும் ஆனா சொல்லுவாங்க இப்பவும் சொல்லுவாங்க அங்க மட்டும் சொல்லல இதுக்கு முன்னால ஒரு வீட்டுல இருந்தேன் எங்க நம்ம அக்பர் பாய் வீட்டு பக்கத்துல அந்த வீட்டுல தான் சொன்னாங்க அங்க என்னமோ இருந்துச்சு அதனாலதான் அதை தூக்கி மாத்தி வச்சாங்க இதை வச்சாங்கன்னு சொல்லி நாங்களும் அந்த வீட்டுல இருந்தோம் ஜாமத்துல எந்திரிக்கிறோம் போறோம் வருவோம் ஜாமத்துல வெளியூர்ல இருந்து வர்றோம் ஜாமத்துக்கு வந்து எந்திரிச்சு போறோம் ஒரு நாள் ஒரு பொழுது ஒண்ணும் பார்த்தது இல்லை யாருக்கும் ஒண்ணும் ஆனதும் இல்லை நாங்க அதை நம்பவே இல்லை வந்தா வந்து பாக்கட்டும் அந்த அதுக்கு கேட்போம் அந்த ஜின்னுட்டு கேட்போம் அந்த ஜின்னுட்டு சைதான் கேட்போம் உமா ஹலத்துல் ஜின்ன வலி இன்சை இல்லா யாபதும் என்னையும் ஒன்னையும் அல்லா அல்லா வணங்குறதுக்கு தான் படிச்சிருக்கேன் நீ வந்து என்கிட்ட வந்து என்ன அதா பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே போன்னு சொல்லுவேன் இந்த வீட்டுக்கு நான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ சும்மா வந்து எதுக்கு இருக்கிறேன்னு கேட்பேன் நான் வாடகை கொடுக்குறேன் நீ எங்க உள்ள வந்த சோழர்களே அல்லா மீது சத்தியமாக ஒரு தடவை இல்லை ஒரு ஆயிரம் தடவை நீங்க நம்பணும் நீங்க செய்து பார்க்கணும் எந்த ஜின்னா இருந்தாலும் சரி எந்த ஷைத்தானா இருந்தாலும் சரி எந்த பெயா இருந்தாலும் சரி அவங்க இல்லாத ஷைத்தான் ஜீன் கப்பால நிக்கவே முடியாது எழுந்து போல சாம்பலா போயிடும் ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும் சொல்லி பார்க்கலாம் எரிதான் பார்க்கலாம் அது உங்க துபு துபு வழியா வரப்போ நம்பனா எரிஞ்சு போயிடும் அம்மா நமக்கே நம்பிக்கை இல்ல அது அந்தால கூட்டிட்டு வந்து பார்க்கணும் இப்ப சொல்றாங்களா அது சில சில இடத்துல கேள்விப்பட்டேன் இது முஸ்லீம்கிட்ட பார்த்தா சரியா அது ஹிந்துட்ட பார்த்தா தான் சரியாகும் இது எப்படி ஒரு மனுஷன் நல்லா முஸ்லீமா இருக்கிற மனுஷன இந்த ஜின்னு காபிரான ஜின்னா அதனால காபிரை வச்சுதான் பாக்கணுமா மூமின்களுடைய கல்விக்கெல்லாம் இழந்துடக்கூடாது சோழர்களே இதே காபிரான ஜின்னு இருக்கட்டும் என்ன சாகடிச்சா சாகடிக்கட்டும் இந்த ஜின்னு சாகடிச்சாலும் இஸ்ராயில் தான் என்னுடைய ரூபு வாங்கணும் ஜின்னு ரூபு வாங்க முடியாது அவன் முடியுமா இஸ்ரேல் அவன் வாங்கிட்டு போட்டோம் அது இன்னைக்கு வாங்குறது தானே நிரந்தரமா ஒண்ணு இருக்க போறது இல்லையே எங்க இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நூத்தி எட்டு வயசு கலர் அப்படி நின்று காமிக்கிறார் பாத்தீங்களா அது அதெல்லாம் உலக சங்கதியில சூப்பர் நூத்தி எட்டு வயசு கலர் அப்படி இதோ இதோ இல்லாம பாத்தீங்களா நம்ம என்ன தௌஹிக் முக்தி பேர நானும் பார்த்தேன் நினைச்சுக்கிட்ட ஆடு ஆடு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது எது வரைக்கும் ஆடுன்னு பார்ப்போம் ஒரு நாளைக்கு உயிர் ஊஞ்சல் ஆடும் இன்னைக்கு இளமையில ஊஞ்சல் ஆடுது சாப்பிட மாட்டானா உடம்பு அப்படி வச்ச ஒரு காலையில மூணு முட்டை சாப்பிடுறாராம் அப்புறம் என்ன மூணு முட்டையும் என்னமோ இன்னொன்னு ஒரு பண்ண என்னவோ போடணும் அதனால அப்படி இருக்கிறாராம் இருக்கட்டும் நூத்தி எட்டு இருந்தா என்ன இருக்கலாம் அல்லாஹு தாலா சில பேர் அப்படி வச்சு காமிப்பான் எல்லாரும் அறுபதுல மௌத்தானுங்கிற அவசியம் இல்ல என்னங்க நீங்க சொல்றீங்க அந்த மூணு முட்டை சாப்பிட்டா அவன் நல்லா இருந்தான் சொல்ல எத்தனையோ பிச்சைக்காரன் பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா பிளாட்பாரத்துல பாக்குற பாக உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதி அவனுக்கு இருக்கு ஆனா சாகலையே செய்ய முடிச்சவன் இங்க வீட்டுல அப்பப்ப செக்கப் அது மாஸ்டர் செக்கப் அப்பப்ப எங்க போய் கோயம்புத்தூர்ல போய் மெட்ராஸ்ல போய் அப்போலோல போய் அங்க போய் இங்க போய் மூணாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் ஒரு நாள் பூரா அதா பண்ணிருந்தான் மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு வந்திருக்காரு மறுநாள் மௌத்தா பண்ணாரு அவன் பதினஞ்சு வருஷமா பார்த்து கிடக்கிறான் குளிச்சு பத்து வருஷம் ஆச்சுங்க சுகாதாரம் ஆரோக்கியம் எல்லாம் எங்க போச்சு அவனுக்கு அவன் ஜடைய பாருங்க அவன் முடிய பாருங்க அவன் ஆளை பாருங்க அவனை தொட்டு பாருங்க அவன் மோந்து பாருங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதி இருக்காரா சாகலையே ஒண்ணுமே இல்லாத செக்அப் பண்ணிட்டு வந்தா மறுநாள் மூத்த போனானே என்ன சவாலே அதனால எந்த இன்னும் எந்த பெய் அது சாதாரண வீட்டுக்கு சொல்ல வந்தா அப்படி வீடுன்னு சொன்னா உடனே சொல்லிடுவாங்க இந்த வீட்டுல ஏதோ நடமாட்டம் இருக்குது அப்ப அவருக்கு பேர் சொல்றதுக்கு பையன் நம்மளால பேரை கூட ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க அது என்ன காத்து கருப்பு காத்து என்னடா கருப்பு நான் தான் கருப்பு காத்து இருக்குதான் கருப்பு இருக்குதான் காத்து எல்லா பக்கம் இருக்கு எங்கேயுமே இருக்கு காத்து எவரோ நல்ல ஏமாற்றி வச்சிருக்கிறான் சோதரர்களை உங்களையும் சேர்த்து என்னை ஏமாத்த பார்க்கலாம் நான் சொல்ல மொத்தம் ஏமாறதுக்கு தயார் இல்லை சாக வேண்டாம் தயார் மௌத்துக்கு தயார் ஆனா நம்ம ஒருத்தான செய்யலாம் அவன் ஏதாவது ஒரு வகையில இல்லாம ஆக மாட்டேன் அதுக்கு தயார் ஆனால் நீ சொல்ற காத்த நான் நம்ப மாட்டேன் நீ காத்து இங்கே இருக்கு இந்த கருப்பு இங்கே இருக்கு எத்தனை பேர் கருப்பு பாருங்க பாருங்க நெய்வேலி ஒரு சிலர் இல்ல அப்படின்னு சொல்லல அல்லாவோட படைப்பு நானே தான் அது காத்து கருப்பு இருக்குது அப்புறம் அது ரூஹானியா அது ரூஹி எனக்கு தான் இருக்கு அது ரூ எனக்கு எனக்கு தான் இருக்கு ரூஹை சார்ந்தது ரூ நமக்கு தான் இருக்கு அது வந்து நம்ம ஒட்டிக்குமா ஏங்க அப்படி ஒட்டிக்கிறதா தான் திரும்பி திரும்பி நீ உங்ககிட்ட ஓட்டலாம் என்கிட்ட ஓட்டலாம் அவர் ஓட்டலாம் அவர் ஓட்டலாம் அவர் ஓட்டலாம் ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தர் தானே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல பத்து பேர் இருக்கிறாங்க ஒட்டிக்கலாம் எப்போ வேண்டாலும் இவங்க தோட்டம்னு அடுத்த ஆட்ட போய் ஒட்டிக்கலாமே அது என்ன பொம்பளைகிட்ட மட்டும் போய் ஆம்பளை தோற மாட்டேங்குது அந்த ஒரு நாளைக்கு அது என்ன கெட்ட குணம் வாய் வழியை நுழையட்டுமே கால் வழியை நுழையட்டுமே என்ன சோழர்கள் சும்மா ஏமாத்துறது இதெல்லாம் உண்மையாக ஒண்ணு இருக்கா இல்லையான்னு இருக்கிறது வேறு விஷயம் ஆனால் எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மையில நூத்துக்கு ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொய் கொண்டு விட்டா ஆடும் அது ஆடுறதுக்கு சௌரியம் என்னன்னு சொன்னா முடி இருக்கணும் அப்பதான் ஆடுறது நல்லா தெரியும் வெறும் உடம்பு ஆடினா தெரியாது அதனால பொம்பளை தான் ஆடுறது முடி வச்சு போட்டு ஆடினா நல்லா இருக்கும் பாருங்க சௌரியமா சுத்தி சுத்தி ஆடலாம் அப்புறம் நீ எந்த ஊரு நான் அந்த ஊர்ல வந்தேன் நான் அங்க இருந்தேன் நீ அங்க போய்கிட்டு இருந்தேன் நான் வந்து அப்படி புடிச்சுக்கிட்டேன் நீ இப்படி ஏறிக்க அதானே இதானே அப்படின்னு சொல்லும் இவனும் அதை கேட்டுக்கிட்டு இருப்பான் அதே ஜின்னு அதே பேய் அது உண்மை பேசுமா நீ மனுஷனே உண்மை பேசல பேய் உண்மை பேசுமா உலகத்து ஆள் இருக்கிறாங்களா தான் பெரிய ஆச்சரியம் சோதரர்கள் பனீசாயோட இந்த கூட்டத்தை பத்தி எல்லாம் சொல்றா ஜையன ஜையன ஷைதானு ஜையன ரஹும் ஷைதானு மாத்தானு யாமலூன் அவர்கள் எந்த பாவத்தின் காரணமாக தண்டிக்கப்பட்டார்களோ அந்த பாவத்தை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காண்பித்தான் காரணம் அவருடைய கல்வி கசவத்து ஏற்பட்டு போயிருந்தது கல்வி கெட்டியா போயிருச்சு அவங்க கல்லாயிருச்சு இன்னைக்கு அதே நடக்க அர்த்தம் சொல்ல வர்றேன் வியாபாரத்தில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நஷ்டம் ஆயிடுச்சு வீட்டில் அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு சொன்ன உடனே இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வட்டி வாங்கி வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்து அதை நஷ்டப்பட்டு போனாரு இப்ப என்ன செய்யலாம் எப்படியாவது வியாபாரத்தை டெவலப் பண்றதுக்கு இன்னொரு லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கலாம் வட்டி வாங்கித்தான் வட்டிக்கு வாங்கி ஏவாரம் செஞ்சுதான் இந்த கஷ்டமே வந்துச்சு இப்போ இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஜையனலகுனு ஷைத்தானோ ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காண்பிக்கிறான் மாக்கானு அமலூன் முதல்ல எந்த வட்டி வாங்கினாங்களோ அதே வட்டி இப்போ வாங்குறாங்க முதல்ல வாங்கின வட்டியினாலதான் வந்தது அதாவது இப்ப திரும்ப அந்த அதாவது நீக்கிறதுக்கு மறுபடியும் வட்டி வாங்கினா என்ன வரும் டபுள் ட்ரிபிள் அதாபு வரும் குரானே ஆயிருக்குது பலமான சூமா விக்கிரூபி நாம செஞ்சு பார்த்தோம் வேலையை கொடுத்து பார்த்தோம் வாங்கலாம் இல்ல திரும்ப திரும்ப அதே வேலை செஞ்சாங்க அவர்கள் நாம் எதை யாபகம் முட்டினோமோ அதை மறந்து விட்டார்கள் மறந்து விட்ட பிறகு பார்த்தோம் சரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீ மறந்துட்டு உன்னுடைய சௌரியத்துக்கு பாவம் தப்பும் செய்துக்கிட்டே இருக்கிறியா சரி செய் என்று சொல்லி அல்ல என்ன செய்யா தெரியுங்களா பார்த்தா ஆனா அலைகுமா அபோ அபு குள்ளி செய் எல்லா வாசலையும் திறந்து கொடுத்துட்டோம் பணமா வருது காசா வருது சுகமா வருது வீடா வருது பங்களா வருது அது வருது இது வருது பெரிய பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்குது என்ன கிடைக்குதுங்க பெரிய பெரிய இடங்கள்ல சம்பந்தம் கிடைக்குது நூறு பவுன் நூத்தி ஐம்பது பவுன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படி வருது கார் வருது ஹோண்டா வருது சாண்டோ வருது இண்டிகா வருது அப்படி இருக்கிற சம்பந்தம் வருது பத்தாயிரம் அலைஹிமா அபு அபு குன்னிஷை சோதனை ஏமாந்தாதீங்க எப்ப நாம சொன்னதை மறந்தாங்களோ நாம் சொன்னதுக்கு மாறா செய்தாங்களோ அவர் செய்த தான் அவங்களுக்கு தண்டனை வந்துச்சு ஆனாலும் கலம்மான சுமாதுக்கிரு எதை அவர்கள் ஞாபகமூட்டப்பட்டார்களோ அதை மறந்தார்களோ ஆலை சுமா போக கொல்லி செய் எல்லா வாசலையும் திறந்து விட்டுட்டோம் பார்த்தா பறக்கத்துக்கும் இது பறக்கத்துக்கும் இது பறக்கத்தா இது பணத்துக்கு பேர் பறக்கத்து இல்லை பலத்தில் இருக்கிற ரமத்துக்கு பேர் பறக்கத்து வெறும் வீட்டுக்கு பேர் பறக்கத்து இல்லை வீட்டில் இருக்கிற சுகத்துக்கு பேர் பறக்கத்து ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையாக எல்லா கதவுகளையும் திறந்து விட்டான் எல்லா கதவுகளையும் எப்பொழுது அவர்கள் சந்தோஷமடைந்தார்களோ அடைந்தார்களோ உண்டு அவர்கள் கொடுக்கப்பட்டதை கொண்டு சந்தோஷம் அடைந்தார்களோ அகலாகவும் அவர்களை திடீரென்று பிடித்தோம் எந்த திசையும் செல்ல முடியாதவர்களாக அவர்கள் நசுங்கி போனார்கள் நாசமாகி போனார்கள் இதுதான் எங்க உலகத்தில் நடக்குது சகோதரர்களே அல்ல முதல்ல சொல்லி பார்க்கிறான் லேச எச்சரிச்சு பார்க்கிறான் அந்த எச்சரிக்கையில் மனிதன் புரிந்து கொண்டு சரியாக நடந்தால் அவருடைய கல்வி இழகுதலாக இருந்தால் வலாக்கில் கசத் குழு நீங்க அல்ல வார்த்தை உபயோகிச்சிருக்கலாம் அதனால சொல்றேன் அவருடைய கல்வி கல்லாகி போச்சு ஆகையால் அவர்கள் அவர்களுக்கு எந்த குரானுடைய ஆய் தோதனாலும் அவர்களுடைய மனசில் போய் பதியிலே கல்வி இறங்குதல் இல்லாத காரணத்தினால் போய் இறங்கலை எந்த நல்ல விஷயம் அவங்க மனசுல போய் பதியல எல்லாம் கேட்ட பிறகு எல்லாம் படிச்சு பிறகு போர்டு படிக்கிறாங்க அது படிக்கிறாங்க இது படிக்கிறாங்க உங்களை தொழுக வைக்கும் முன் தொழுது கொள்ளுங்கள் உங்களை தொழுக வைக்கும் முன் தொழுது கொள்ளுங்கள் ஒரு ஊர்ல பார்த்தேன் ஜனாதா பொட்டி அளவே பொட்டி போட்டுருந்துச்சு இந்த சின்ன சின்ன அட்டையை போட்டிருக்கோம்ல அப்படி இல்ல ஒரு ஜனாதா பட்டி எவ்வளவு பேர் இருக்குங்க அந்த சவுத்துல ஒரு முழு சிவத்துல ஜனாதா பட்டி அளவே பச்சை கலர் போட்டு அதுல தர போட்டு சந்திரன் போட்டு பெரிய சந்திரன் அதுல போட்டு என்ன செய்யறீங்க அது மேல லாயா இல்லா எழுதி அது மேல லாயா இல்லா எழுதி என்ன செய்யறது அது உள்ள இருக்கிறது ராயிலா இல்ல சொல்லலாம் வெளியே ராயிலா இல்ல எழுதி செய்யறது தூக்குறவங்களாம் அசோத லோயிலா இல்ல நீங்களும் சொல்லலாம் மூத்தாகும் போது இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் சோரை இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது மார்க்கத்தில் இல்லாதது ஃபேமஸ் ஆகிற எதுவும் ஃபேமஸ் ஆகிறது இல்லை மார்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபேமஸ் ஆகிறது இல்லை மார்க்கத்தில் இல்லாத ஒன்று யாரையாவது செஞ்சிருக்கின்ற எங்கேயாவது ஒரு அவளியா இருக்கிறாரு திடீர்னு போய் ஒரு சோத்தை கட்டி அதை கட்டி ஒரு பச்சை கொடி பத்து வருஷம் போயிட்டே இருப்பாங்க என்னடா திடீர்னு அவளியா வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு நூத்தானாரு சொல்றாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்க இருந்து வந்தாரு இவரு கனவுல வந்து சொன்னாராம் இல்ல முன்னூறு வருஷமா எங்க போயிருந்தாரு கேட்கணுமா இல்லையா கேள்வி கேட்போமா இல்லைங்க அறிவு மனுஷன் கேட்பானா இல்லையா இன்னொரு வருஷமா இல்லாதபடி எங்க பார்த்தா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அங்க போய் சோகர் ஆக்கிறவங்களும் சாப்பாடு ஆக்கிறவங்களும் ஏழைக்கு போடுறவங்களும் மிஸ்கிரிக்கு போடுறவங்களும் இங்க வீட்டு வாசல் வந்து கதவு பத்தி கேட்டா அஞ்சு பைசா தர மாட்டான் அஞ்சு பைசா ஆகி போடுறா அவ்வளவு பேரு நிச்சயமா எல்லாம் மாட்டான் சோழர்கள் லம்மா ஃபரிஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு எப்பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்களோ ஆகத்தான் ஆகும் பக்தத்தன் வகும் முபில் சூழ் திரு என்றவர்களை பிடித்தோம் இன்னைக்கு பாருங்க உலகத்தில் திரி திரி என்று பூகம்பம் வருது வெள்ளம் வருது பசி வருது பட்டினி வருது மக்கள் அழிவு வருது அது வருது இது வருது என்னென்ன உலகத்தில் வந்து கொண்டே இருக்கு திரி திரி என்று பக்தத்தன் பக்தத்தன் பக்தத்தன் பௌத்தத்தில் இருந்து நினைச்சு கூட பார்க்கல இப்படி நடக்குது நினைச்சு கூட பார்க்கல வந்து கொண்டே இருக்கு ஆனா கூட படிப்பினை தரவில்லை என்பதற்கு காரணம் அவருடைய கல்வி ஏற்பதாகவில்லை அதனால இதயங்கள் இழகட்டும் என்கிறேன் இதயங்கள் இழகிறதுக்கு என்ன செய்யணும் இதயங்கள் இழகிறதுக்கு என்ன செய்யணும் அல்லது ஆவலு وتطمئن قلوبهم بذكر الله قد أفلح المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم ألا بذكر الله تطمئن قلوبهم குரான்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கு அல்லாஹ் ஒரு திக்ரை கொண்டு மனதில் மனதில் இச்சுமினா கல்வியில் இச்சுமினான் வரும் கல்வியில இலகுகள் வரும் எந்த அளவுக்கு அல்லாஹ் திக்ர் செய்யுமோ திக்ர் செய்யறதுக்கும் அர்த்தமா இல்ல வெறும் வாயில சொல்றது மட்டும் இல்ல அல்லாஹ் மனசுல நினைக்கிறோம் மனசால நினைக்கிறது ஒண்ணு இருக்கு என்ன நினைக்கிறது தம்பிக்கு பாருங்க என்ன நினைக்கிறது ஆஹ் மனசால நினைக்கிறது ஒண்ணு இருக்கிறது நினைக்கிறது அது எல்லாத்தையும் நம்ம வாயில சொல்றதெல்லாம் நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாயில நினைக்கிறதெல்லாம் இருக்கிறது சொல்லிட்டு இப்போ உதாரணமா வந்து ஒருத்தருக்கு அவசரமா வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் பிசாப்புக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க பிசாப்புக்கு வருது வேற என்ன பெரிய பெரிய உதாரணம் தேவையில்லை பேஷண்டா கூட இருக்கலாம் அவசரமா பிசாப்புக்கு வருது இப்போ பயம் விட்டுட்டு போகவும் மனசு இல்லை முடிச்சிடும் முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிச்சிருந்தவர் தான் அவரு அப்படியே செய்ய மாட்டாரு இருக்க மாட்டாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு ஆனா கூட பிசாப் அவசரமா இருக்கு இப்ப மனசுல நினைப்பதுக்கு இருக்கு பாருங்க பிசா போகணும் பிசா போகணும் பிசா போகணும் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் வருகிற வருமா எவ்வளவு நேரத்துக்கு வருகிற வரும் போ அவசரமா நெருக்கடி பிசாப்புங்கிறது பிசாப்பு ஒண்ணுக்குன்னு சொல்றதுக்கு நேரம் இல்ல சார் சார் சார் ஓடிக்கிட்டே இருக்கணும் சாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு சாரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு அவ்வளவுதான் இப்ப எப்படி அவர் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் அது போல அல்லாவின் மனசுல நினைச்சு கொண்டே இருக்கணும் நினைக்கிறதுக்கு அர்த்தம் அல்லாட நினைக்கிறதெல்லாம் அல்லா சொன்னபடி நான் நடக்கணும் அல்லா சொன்னபடி நான் நடக்கணும் அல்லா சொன்னபடி நான் நடக்கணும் வேற ஏதாவது பாத்திரமா வந்தால் அல்லா என்ன கேட்பாருங்கிற பயம் வரும் فأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى யார் அல்லாவுக்கு முன்னாலே நான் நிற்க வேண்டுமே பதில் சொல்ல வேண்டுமே என்பதை பயந்தாரோ வனஹன் நப்சானில் ஹவா நப்சை மனோ இச்சைகளை விட்டு நீக்கி வைத்தாரோ அவர் வெற்றி பெற்றார் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அல்லாஹ் பயந்துகிட்டே இருக்கும் சோதர்களே நாம் மூடிங்களாக இருக்க நமக்கு ரெண்டு வாழ்க்கை இல்லை வெளியே போனா ஒரு மாதிரி உள்ள வந்தா ஒரு மாதிரி அப்படி இல்லை உள்ள வந்தா என்ன மாதிரியோ அது போனதான் வெளியே போனாலும் உள்ள வந்தா எப்படியோ பள்ளிவாசலுக்குள்ள வந்தா எப்படியோ படுக்கையறைக்குள்ள போனாலும் அப்படித்தான் ஆண்டவனோட தொழுகிறது தத்மீகத்தின் எப்படியோ மனைவியோட படுக்கையில இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் சவாபு இருக்கு அதுக்கு சவாபு இருக்கு ஆனால் இந்த சவாபு தரஜாவை அந்த சவாபுடைய அது வேறு ஒரு சவாபி கேட்டாங்க மனைவியினுடனே இருந்தால் அதுக்கு சவாபு கிடைக்குதான் சொல்ல சொன்னா ஆமா சவாபு கிடைக்குது அது எப்படி நாயகமே தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொண்டான் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொண்டான் அதற்கு எப்படி சவாபு கிடைக்கும் சொன்னார்கள் சூழலாய் செல்லாசலம் இதே ஆசையை ஒரு ஹராமான வழியில் ஒரு ஹராமான பெண்ணிடத்தில் போய் பூர்த்தி செய்திருந்தால் தண்டனை கிடைக்குமா இல்லையா அப்படி இல்லாமல் அவன் தன்னுடைய ஆசையை தன்னுடைய மனைவியோடு பூர்த்தி செய்து கொண்ட காரணத்தினால் சவாபு கிடைக்கும் அதனால நமக்கு ரெண்டு வாழ்க்கையில சோதர்களே நம்முடைய கல்வி நீதுவாக இருக்கணும் இலகுவாக இருக்கணும் நம்முடைய கல்வியில பிரகாசம் இருக்கணும் கல்வியில நூறு இருக்கணும் ரசூல்லா கேட்டாங்க அல்லாஹ் மஜால் கல்வி ஊரா அல்லாஹ் மஜாலி ஊரா யார் என்னையும் பிரகாசமாக்கு என்னுடைய கல்வி பிரகாசமாக்கு கல்வியில ஒரு நூறு வரும் சோதர்களே நமக்கு நமக்கு அது கண்டுபிடிக்க முடியாது உலகத்தில் எந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணாலும் தெரியாது எந்த டாக்டருடைய பார்வைக்கும் தெரியாது இந்த உலகத்தோட எந்த எக்ஸ்ரேவுக்கும் தெரியாது எந்த ஸ்கேனுக்கும் தெரியாது எந்த டாக்டருடைய பார்வைக்கும் தெரியாது திறந்தே பார்த்தாலும் தெரியாது அது கல்வியினுடைய நூல் அந்த நூலின் காரணமாக நமக்கு இது நல்லது இது கெட்டது இது செய்யலாம் இது செய்யக்கூடாது நான் இப்படித்தான் நடக்கிறேன் நான் இப்படி நடக்கக்கூடாது முன்னால் சொன்ன மாதிரி ஈமானுடைய காரியத்தில் ருசி வந்துடணும் கல்வில கசாவத்து போயிட்டால் ஈமானுடைய காரியத்தில் ருசி வந்துடும் எனவேதான் ரசூலுல்லா இஸ்லா துவா கேட்கும் போது கூட அல்லாஹும் இன்னி அவதிக்குமே கஸ்வத்தி ஒல் ஆஹ்லத்தி ஒல் ஆயிரத்தி ஒல் தில்லத்தி ஒல் மஸ்கரத்தி ரசூலுல்லாவுடைய அழகழகான துவாக்கள் நாம எந்தெந்த துவா கேட்டு பழகி இருக்கிறோங்க ரசூலுல்லாவுடைய துவா கேட்கிறோம் ரசூலுல்லாவுடைய வார்த்தைகள் நூறுக்கு பிரகாசம் இருக்கு நமக்கு இந்த இருக்கிற நூறு இருக்கிற பிரகாசம் இருக்கிற பச்சை இருக்கிற சிகப்பு இருக்கிற மஞ்சள் வெளியிருக்கிற கலர் தான் தெரியுமே தவிர உள்ள இருக்கிற பிரகாசம் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே இல்லை ரெண்டு சாதி போய்கிட்டு இருந்தாங்க அதிசயம் வருது அந்த காலத்தில் விளக்கு எங்க இருந்துச்சு ஒரு விளக்கு உலகத்துக்கு வந்து கொஞ்ச காலம் தான் அது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் தான் இருக்கும் விளக்குன்னு ஒன்று தெருவில் போட ஆரம்பிச்சு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அம்பத்திலும் ஆளுகளை முன்னேற்றங்கள் ஏற்பட்டது இந்த கடைசி நூற்றாண்டுல தான் அது ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய வளர்ச்சிக்கு வந்திருக்கு சொன்னா அந்த ஆயிரம் வருஷம் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாங்க அப்ப ரெண்டு சாதி ரசூல்லாட்ட பேசிட்டு இஷா தொழுதுக்கு இருக்கிறவங்க வீட்டுல போவாங்க இருட்டுல இப்ப விளக்கெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு இருக்கிற மொழியா சொல்லி வந்துருமா இருட்டாயிட்டா வந்துருமா இருட்டாயிட்டா பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லைங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம் சாப்பிடுறது நிறுத்திக்கிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அது நேரம் அதிசல் இருக்கிறதா நான் பார்க்கல இருக்க இருக்கும் ஏன்னா சாப்பிடறது நிறுத்தணும் காரணம் என்னன்னு சொன்னா இயற்கை ஏதாவது விழுந்துருச்சு பூச்சி வந்து விழுந்துச்சு நீ பாட்டு தூக்கி பாயில வச்சு மெண்டிட்டீங்க என்ன ஆகும் மெண்டா கூட பரவாயில்ல உள்ள போயிடும் ஏதோ நைசோ ஈசோ உள்ள போயிடும் உயிரோட உள்ள போயிருச்சுன்னு வச்சுங்க உயிரோட ஒரு கொசு உள்ள போயிருச்சுன்னு சொன்னா நம்ம படுற பாடு துப்பவும் முடியல முழுங்க முடியலன்னு அப்பதான் பார்க்கணும் அதனால வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கு பாக்கி மத்த காரியங்களும் செய்யறதில்லை கக்கூசல கழுவிக்கிட்டு இருக்கிறவன் கரண்ட் போயிட்டா கழுவுறதை நிறுத்திக்கிறான் என்ன கரண்ட் போயிருச்சு தண்ணி இருக்குது கை இருக்குது கழுவிட்டு இருக்க வேண்டியது தானே நிறுத்தலாம் பேப்பர் தெரியல பேனா தெரியல நிறுத்தலாம் ஒரு தெரியல நிறுத்தலாம் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் நிறுத்திக்கிறான் கேட்ட கரண்ட் போயிடுச்சுக்கிறான் எந்த வேலையும் செய்யறதில்லை இன்னைக்கு உலகத்தில் கரண்ட் போயிட்டான் ஆனால் கரண்ட் எல்லாமே வாழ முடியும் எவ்வளவு காலம் வாழ்ந்தா இருக்கிறாங்க என்ன ஆச்சுன்னா இருக்கையே பார்க்கிற ஒரு சக்தி இருக்கு நமக்கு முதல்ல கரண்ட் பண்ணோட அவ்வளவு இருக்கா தெரியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த விளக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எந்த விளக்கம் வரல ஒரு நெல்பிட்டு வரல டார்ச் லைட் வரல எந்த எமர்ஜென்சி லைட் வரல கேஸ் லைட் வரல ஒண்ணுமே வரல பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே கண்ணு தெரிய ஆரம்பிச்சோம் இப்பவே கூட தெரியும் இதே பழக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு அதே பழக்கத்துல கண்ணு தெரியும் ரெண்டு சஹாபிகளோட சொன்னா ஐஷா மசது நபிக்கு வந்தாங்க தொழுதாங்க சஹாபாக்கள் வந்தாங்க அது ரெண்டு பேரும் ஒரே வழியா போனாங்க அந்த காலத்துல கையில குச்சி வச்சிருக்கிற பழக்கம் கையில எல்லாரும் குச்சி வச்சிருப்பாங்க அப்படி குச்சி வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் குச்சி வச்சிருந்தாங்க இப்ப அந்த குச்சி அவன் ஒருத்தர் ரெண்டு பேருடைய கையில் இருந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்காங்க அந்த குச்சியினுடைய நுனியில வெளிச்சு இருந்துச்சு இந்த நூறு அவர்களுடைய உடலுடைய நூறு எதுல பிரபலிச்சிச்சு பிரதிபலிச்சிச்சு கையில இருந்த குச்சியில பிரதிபலிச்சு உண்மை சோழர்களும் சரி ரெண்டு பேர் போய்கிட்டே இருந்தாங்க ஒரு இடம் வந்துச்சு ரெண்டு பேர் பிரிச்சு போக வேண்டிய இடம் இப்ப ஒரு குச்சியில வெளிச்சம் இருக்கு ரெண்டு பேர் பிரிந்தாங்க அவர் குச்சி வெளிச்சமா இருக்கு இவர் குச்சி வெளிச்சமா இருக்கு ரெண்டு குச்சி வெளிச்சமா இருக்கு அதனால அல்லாஹால அந்த பிரகாசத்தை கொடுக்கணும் அதுக்காக கல்வ தெளிவாக்கணும் கல்வ தெளிவாக்குறதுக்கு அல்லாவுடைய நம்பிக்கையுடனே உலக ரீதியான பாவமான காரியங்கள் பாவமான பேச்சுக்கள் பாவமான நினைப்புகள் பாவமான எல்லா ஆசைகளையும் விட்டுறணும் பாவமான ஆசைகள் இதெல்லாம் விடணும் கெட்ட குணங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் கல்வியிலிருந்து எடுத்தா தான் கல்வி தெளிவாகும் கல்வி இலகுகளாகும் கெட்ட குணத்துல முதல் குணம் என்னங்க இன்னைக்கு இருக்கிற நமக்கு முதல் குணம் என்ன தெரியுங்களா கெட்ட குணத்துல முதல் குணம் யார பத்தி நல்லதுன்னு நினைக்க மாட்டோம் அவர் எப்படிங்க அவர் அதெல்லாம் நல்லதுதான் அப்படியே இன்னொன்னு சொல்ல ஆரம்பிப்பார் நீங்க யார பத்தி வேண்டாலும் கேளுங்க நான் ஊருக்கு போய் இந்த அவுளியாவை பத்தி கேளுங்க அவளியா எல்லாம் ஒரு தான் ஆனா அவருக்கு குழந்தை இல்லையா அதுல ஃபீல் மார்க் அவருக்கு அதனாலதான் அந்த வழியாவோ எந்த வழியா தெரியல எனக்கு அந்த என்ன வழியா வந்து ஏதோ ஒரு அவளியா குழந்தை இல்லையா காதல் காதல் இல்லையா காதல் வழியா என்ன வழியா பேரே அப்படி வச்சிருக்காங்க இந்த இந்த மாசத்துக்கு பேர் என்னங்க முப்பது நோம்பு அப்புறம் ஆறு நோம்பு முப்பது நோம்பு ஆறு நோம்பு அதுக்கப்புறம் அம்மா போற அப்புறம் சூட்டு கறி கறியெல்லாம் இருப்பா அம்மா ஆனா என்ன திங்கிறமோ அதுலதான் பேர் வச்சிருப்போம் சூட்டு கறி அப்புறம் வச்சாங்க சூட்டு கறி அதுக்கப்புறம் சொல்லுங்களேங்க அது பத்து நோம்பு பத்து நோம்புல அந்த அல்வா கிண்டி திங்கிறது என்ன கேளுங்க புது அல்வா பழைய அல்வா டபுள் அல்வா அது வச்சிருக்காரு அது பத்து நோம்பு எங்கிருந்து வந்துச்சு ஆசூரா பத்தாவது நாள் அன்னைக்கு நோன்பு சொல்லி வந்திருக்கு நம்ம நோன்புக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா இன்னைக்கு இப்ப திருநாள் அன்னைக்கு நம்ம நோன்புன்னு சொல்லுவோம் நோன்புன்னு சொன்னா நம்மளுக்கு கொண்டாட்டம் அர்த்தம் நோம்புக்குன்னா சவுமு நோம்பு வச்சிருக்கிற மாதிரி சாப்பிடாம இருக்கிறோமே இன்னொரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் நாங்கெல்லாம் நோம்புக்கு ஊருக்கு போக போறோம் நாங்க நோம்புக்கு ஊருக்கு போக போறோம் சொல்றாங்களே மாணவர்கள் சொல்லுவாங்க நாங்க நோம்புக்கு ஊருக்கு போக போறோம் அது மாதிரி மனுஷாளர்கள் சொல்லுவாங்க நோம்பு இருக்கு நாங்க நோம்புக்கு ஊருக்கு போவோம் நோம்புனா பெருநாள் இருக்கும் அது மாதிரி பத்து நோம்புனா பத்து பெருநாள் அவங்களுக்கு பத்து நாளும் நல்ல வசமான ஏதாவது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு வருது அசை போற அம்மா போற சூட்டு பெரிய அதுக்கு பிறகு அப்புறம் மைதினானவுக்கு போற ரசூல்லா போற அந்த போற அப்புறம் காதல் வழியா போற அந்த காதல் வழியா போறையே என்ன போறையே கல்யாணம் வைக்க மாட்டாங்க ஏப்பா காதல் வழியா போறையில கல்யாணம் வச்சா என்னன்னு சொன்னா அந்த அவளி அவருக்கு குழந்தை இல்லாதனா அந்த மாசம் கிடையாது அந்த அவளியும் அது இருக்கு நம்ம பையன் அவனுக்கு பாஸ் ஆச்சு இவனுக்கு வச்சாங்க இது ஏதாவது ஒத்துக்குதா புத்திக்கு நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அவரு ஏதோ காரணத்தினால கல்யாணம் பண்ணனாரோ பண்ணலையோ தெரியல இது பண்ணியிருந்தாலும் இது என்ன காரணத்தினால எப்படி ஈசா ஈஸ்வரா கல்யாணமே பண்ணல சரி ரசூல்லா குழந்தை எல்லாம் பிறந்துச்சு இந்த பையனும் ஆண் குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தை உயிரா இருக்கல காசிம்பூர் ஆண் குழந்தை பிறந்துச்சு உயிரா இருக்கல இப்ராஹிம் ஆண் குழந்தை பிறந்துச்சு உயிரா இருக்கல பெண் குழந்தை உயிரா இருந்துச்சு அது மாதிரி சில பேருக்கு குழந்தை இருந்துச்சு சில பேருக்கு குழந்தை இல்லை சில பேருக்கு செல்வம் இருந்துச்சு சில பேருக்கு செல்வம் இல்லை அதெல்லாம் ஒரு என்ன மாதிரி இருக்கும் அவருக்கு குழந்தை பிறக்கல இவன் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டான் என்ன அர்த்தம் நல்லதான அவர் குழந்தை பிறக்கல இவன் மனைவியோட படுக்காமல் விட்டாம அவருக்கே குழந்தை பிறகு நமக்கு இருக்கு அப்படின்னு இருந்துட்டு இது பெரிய நம்பா போயிருந்தது இல்ல சோழர்களே அதாவது யாரை பற்றியும் நல்லதாக நினைக்காமல் இருக்கிறது இருக்குது இது இவன் நல்லவனாக இல்லை என்பதற்கு அர்த்தம் அதனால மனதில் இருக்கிற பொறாமை குறிப்பா ஈபத் பேசுறது பாருங்க எல்லாத்தோட இன்னைக்கு பெரிய பாவம் விபத்து பேசல் ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்தோம் நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்தோம் யாரையாவது பத்தி அவரு போனாருங்களா அப்படியே அவர் அவரை பார்த்தாருங்களா அவர் இன்னமோ சொன்னாரா இவர் என்னமோ சொன்னாரா அவர் என்னமோ சொன்னாரா அவர் என்னமோ சொன்னாரு அவர் அவரை அடிச்சுக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க நமக்காக வேண்டியது என்ன அதுல நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன அதுல நமக்கு நிறைய கல்வி நமக்கு நிறைய லாபம் அதை பேசுறதுனா நமக்கு என்ன பிரயோஜனம் நம்ம நேரம் வேஸ்ட் அது போல சுரகணம் எல்லாம் வந்து ஓதுங்க இல்ல சும்மா வந்து தோய்ங்க நான் சொல்ல மறுத்துப்படாதீங்க சோதரர்களே என்னோட மனம் என்ன என்ன நான் சொல்றேன் நானே பேசுறேன் சும்மா உட்காந்து சொன்னா எனக்கு யாராவது வர மாட்டாங்களா சரி ஏதாவது பேச என்ன பேசுவோம் அது அப்படி ஆச்சு இது இப்படி ஆச்சு அங்க அப்படி போச்சு இங்க இப்படி போச்சு அப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆப்கானிஸ்தான்ல அடுத்த அடுத்த பிரதமர் இவர் தான் ஆகிறார் பேசுறத பார்த்தா இங்க போய் ஒரு மதுரையை செய்ய ஒரு போராட்டம் செய்யும் சொன்னா முதல்ல போய் எங்க படுத்துவான் ரூம்ல போய் கதவு தாய் உள்ள படுத்துவான் அதுக்கெல்லாம் வர தயார் இல்லை செய்ய சொல்லல சொல்ற ஒரு மனுஷனுக்கு வீரம் வேணுமல்ல அந்த வீரம் எல்லாம் இல்ல சும்மா ஏதாவது உட்கார்ந்து போச்சுன்னா அது அப்படி போச்சு வடக்கு குட்டை வந்துருச்சு தெற்கு குட்டை வந்துருச்சு அது அப்படி ஆயிப்போச்சு இது இப்படி ஆயிப்போச்சு அது ஆயிப்போச்சு இது ஆயிப்போச்சு நடக்கிறது நடக்கிறது நல்ல துவா செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அல்லாஹால ஹைராக்கி வைக்கணும் முஸ்லீம்களுக்கு எதை எதிர அல்லா கை வச்சிருக்கலாம்னு தெரியல அதனால ஹைராக்கி வைக்கணும் துவா செய்யணும் அதான் செய்யணும் அதை பற்றி நம்ம தேவையில்லாத பேச்சு பேசணும் அதே போல அந்த திருவிழா அப்படி நினைச்சு இந்த திருவிழா இப்படி நினைச்சு அவர் அப்படி போனார் போனார் இனி பெண்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஜீரண மாத்திரையே அகைபத்து தான் அவளுக்கு ஜீரண மாத்திரையே விதிப்பதா விதிப்பு எழுதினா தான் சாப்பாடு ஜீரணமாக இல்லாத இந்த கஞ்சி கூட ஜீரணமாகாது பேசிட்டு ஆகணும் இனி இந்த ரம்ஜான் வந்துருச்சுன்னா பார்த்தேன்னு சொன்னா எதை பத்தி பேசிட்டு தெரியுங்களா நோன்பு வச்சுக்கிட்டு எந்த கடையில சேலை வாங்கலாம் இப்ப புதுசா என்ன வந்திருக்குது நீ என்ன வாங்கின நான் என்ன வாங்கினேன் அவன் அவன் தகுதிக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு அவரு இவர் இவர் தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்திருப்பாரு அவன் வந்து அப்ப என்ன இந்த போன வருஷம் நூற்றி பத்து ரூபாய்க்கு தான் சேலை வாங்கின இந்த வருஷம் எட்டு எட்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அவன் என்ன செஞ்சு என்னமோ செஞ்சிருக்கிறா அவரு என்ன செஞ்சா உனக்கு என்ன உனக்குள்ள நீ வாங்கி அவருக்குள்ள வாங்குறாரு விட்டுட்டு போய் விட்டா பேசாம இருக்க வேண்டியதான தொலை வேண்டியதான் சோழர்களை பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கு பெண்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அது அப்படி ஆச்சா இப்படி ஆச்சா அங்க வாங்கணுமா இங்க வாங்கணுமா அதுக்கு என்ன ஆச்சு இதுக்கு என்ன ஆச்சு இதுக்கு மேட்ச் என்ன அதுக்கு மேட்ச் என்ன சில பேர் கிரிக்கெட் மேட்ச் இங்கே சேலம் மேட்ச் ஜாக்கெட் மேட்ச் ஏதாவது ஆகமேற்ற பத்தி பேசி இதெல்லாம் தேவையில்லாத ரமலாருடைய காலத்துல சோதனைகளை அல்லாஹாலா கொடுத்ததே இதுல இபாதத் செய்யறதுக்கு அல்லாஹாலா பதினோரு மாசத்துடைய சம்பளம் வாங்குற பாருங்க பதினோரு மாசம் பதினோரு மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு பனிரெண்டாவது மாசம் சம்பளத்தோட போனஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அது மாதிரி இந்த பனிரெண்டாவது மாசம் அல்லா கொடுக்குற போனஸ் இது இந்த போனஸ் யாருக்கு கிடைக்கும் போனஸ் யாருக்கு கிடைக்கும் பதினோரு மாசம் வேலை செஞ்சவங்க போனஸ் கிடைக்கும் பதினோரு மாசம் வேலை எல்லாம் செய்யறாரு பன்னெண்டாவது மாசம் பகல்ல வேலை செய்யல கோவில் அசர் கோவில் இஷா கூட கோவில் வந்தாருங்க எப்பங்க வேலைக்கு முடிஞ்சு நின்று பதினெட்டாவது ரெக்காத்துல அவ வந்தது சொல்லிட்டாங்க கரெக்ட் பதினெட்டாவது ரெக்காத்துல அல்ல பார்த்து ஆஹா வராதவங்க வந்துட்டான் எடுத்து அள்ளி வீசுறான் சொல்லிடுவானா அல்ல பள்ளிவாசலுக்குள்ள விட்டதே பெரிய புண்ணியம் அவங்களே போய் சொல்லி இருக்கணும் மலக்களை கொண்டு ஏன்னா அதான் எல்லாம் அதான் செஞ்சிருக்கணும் ஆனா அல்லாஹ் ஹுதா அப்படி செய்யறது இல்ல ரஹீம கரீம் அல்லாஹ் கிருமியானவன் இன்னையான ரஹீம் நான் தான் ரஹூர் நான் தான் ரஹீம் அல்லாதான் கபூர் அல்லாதான் ரஹீம் அவன் ரஹீமாக இருக்கிறான் கனிமாக இருக்கிறான் அகையால் அல்லாஹ் கிருபி செய்கிறான் ஆனா அதே நேரத்தில் என்னுடைய அதாபு தான் மகா கடுமையான அதனால தவறா நினைக்க கூடாது தவறா பேசக்கூடாது தவறா பார்க்க கூடாது தவறா கேட்கக்கூடாது நான் உண்டு என் வேலை உண்டு என் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும் செய்துட்டு அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதுபடிதான் நடக்கணும் கல்வி என்ன நல்ல விஷயங்களை கேட்கிறோமோ அதை கல்வியில பதிய வைக்கணும் இதயங்கள் இழகட்டும் இதயங்கள் இலகிய நிலையிலாகட்டும் உருகட்டும் அதிலே நல்ல விஷயங்கள் பதியட்டும் அதை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹாலா இந்த புனிதமான ரமதானை தந்திருக்கிறான் சகோதரர்களே எதையெதையும் வீணாக்கிறோம் இந்த ரமதானையும் வீணாக்கிவிடக் கூடாது சகோதரர்களே கெடுத்தோம் நம்முடைய கல்வியும் கெடுத்து விடக்கூடாது சகோதரர்களே கண்கிட்ட பார்வை போகும் காது கிட்ட கேள்விதான் போகும் கால் ஒடிஞ்ச நொண்டு நொண்ட நொண்ட வேண்டியது மட்டும்தான் வரும் கையொடிஞ்சா கையில்லாதவன் தான் சொல்லுவாங்க ஆனால் கல்வி கெட்டு போயிட்டால் நரகத்துக்கு போய் சேர வேண்டியது வரும் சகோதரர்களே அல்லாஹால என்னையும் உங்களையும் நம்மள நம்மை சார்ந்த அனைவரையும் அல்லாஹு தர பாதுகாத்து தருவானா வாகிருதாவானா அலமதுல்லாஹி